दीपक्यादिगुणान्वमितेन्द्रप्रवणम् वन्दे रम्यजामाधरम् मुनिम् लक्ष्मीनाथ नाथयामुनपद्यमामत्पदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् योनित्यमत्युषपदाम् भगवतोत्तनगैतचिन्ता रामान्यस्य रणम् प्रत्येनादादिगायस्तनया भोजे सर्वम् विनयमनेमेन तन्मयानाम् कुलपदे गुणाभिरामं श्रीमद्दधङ्ग्रे गणम् प्रणमामि मूर्ध पुरन्दरा पुरन्दरस्य प्राहवेदानुडेनान्नदभिवरिगलत्नन्दुकमादादुगामः सुरवरवन्दनाः साक्षात् பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோடி நூறாயிரம் பல்லாண்டு தண்டாள் மணிவண்ணா ஆயிரம் பல்லாண்டு மணிவண்ணா உன் சேவடியாயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு குடுமணப்படையீர்கள் வரம்பொழில் வந்தொல்லை கூறினால் இந்த குலத்தை எடுத்து கலைஞருடைய ஆயிரநாமம் சொல்லு பண்ட குலத்தை தவிர்ந்து வல்லாண்டு வல்லாயிரத்தான் தொடங்கி അങ്ങ് വഴിവഴിയാറ്റുകരാണി തികഴ്ചക്കരത്തേൻ ഉത്തരൻ காத்தானி சேவகம கையடைக்கு புரடு காதிக்கு குண்டலமே நல்லதோ சாந்தமன் தந்தே பையுடனாக பகைக்குடியாருக்கு பல்லாண்டு கூறுவர் கலைந்தனின் பீதகமாடி உடைத்து கலத்துருண்டு துணத்துருவாய் மலர் சூடி கலைந்தன துடுமி தொண்டர்கள் பெருமா உங்களை பிரியாமின் அழுத்தப்பட்ட நாடு அடியாங்களை குடில் திருமதுரையில் சில ஐந்தலைய தலைப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு செல்வனை போல திருமாலே நாடு உனக்கு புலவடிய பல்வகையாலும் உன்னை பல்லாண்டு பல்லாண்டு பவித்திரனை பரமேத்தியே சாங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு ஜெய்தன் விரும்பியதான் நமோ நாராயணாய வெண்ணே பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டு பவித்திரனை பரமேட்டியை பரமாத்மனை சூழ்ந்திருந்த துமர் பல்லாண்டு பத்தாமிரதமுத்தினான் மோதனம் தர்பாத்ரம் ஜீரோபவாங்மயம் சரஸ்வதாபோம் உண்டபெண்டில் மக்களுத்தார் சுத்தத்தமர்வினர் கண்டதோடு பத்ததல்லால் காதல் மத்தியாதுமில்லை மக்களுத்தார் சுத்தத்தமர் பிறரும் கண்டுகாடுபட்டதல்லால் காதல் மத்தியாதுமில்லை துணையும் சுத்தத்தமர் பிறரும் அனைவந்த வாக்கமுண்டேல் அட்டைகள் போல் சுமைப்பேன் நாளே ஏழ் பொருள்கள் கண்டாய் சொல்லக்கானே போத்து என்ன தொழுவர் இருள்கள் துன்பத்தின்பகானில் என்னே என்பாருமில்லையோல்மங்கா வனமுதுரை பிறந்தார்க்கு அருள்வலாலாகுயலார் என்னென்ன வைக்கப்பட்டார் வடமுதலை பிறந்தவன் பண்புகழே சரணன் நொய்ய போகிறார் இல்லகண்டே சதுரமென்று தம்மை தானே சம்மதிப்பதின் மொழியார் மதுரபோகந்து துவரே வைகிமத்தன் நிருபர் வடமுதலை பிறந்தார் உள்ளது நினையாதே பிள்ளையார்களே கணவர் பொன்னை கலந்தொழிந்தார் மனமதுரை பிறந்தவன் மண்புகழே சொல்லி ஒய்ய போகிறார் மத்தோன் நெல்ல இருங்க சொன்னா மாநிலத்து உயர்க்க சித்தவேண்டா சிந்திக்க எமய கண்டீர் கலந்தார் மணமதுரை பிறந்தான் கண்டீர் கண்டீர் குணமிழந்த மாயவனடி பரவே போழ்துமாக என்னென்னது கருதி தாது செய்வான் போது செய்து கடமுறை வாழ்க்கை கொடிக்கொள் மாடா படமுதுரை பிறந்தார் தாது சேர்ந்தோர் கண்ணனல்லால் என்ன விவே துணிந்து கண்ணனை குருகோமன் சொன்னவர்கள் இவையாயிரத்துளி பத்தும் போதவல்லபிராக்கள் நம்மையாருடையார்கள் எனதிவே துணிந்து அதுகேர்ந்தவள் கண்ணனை குருகோச்சடகாமன் சொன்ன தமிழ்கள் இவையாயிரத்துளி பத்தும் ஓதவல்லபிராக்கள் நம்மையாருடையார்கள் பண்டையாளாலே நின்றிருவருளு பங்கையத்தாய் திருவருளங்கொண்டு எங்கோயில் வேத்து பல்வடியால் குடிகுடி வழிவந்தாற் செய்ய கருணை ஜோதிவாய் திறந்து பொந்தாமரை கண்களால் நோக்காய் பெண்டிரை பொருளால் தன்பனை சூழ்ந்தா திருப்புலைங்குடி கிடந்தாராலே நின்று வருளு பங்கையத்தாய் திருவருளங்கொண்டு இங்கோயில் சேர்த்து பல்வடியார் குடிகுடி வழிவந்தார் செய்யார் கருணை ஜோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென்னிறை பொருளால் தன்புரை சூழ்ந்தார் வழிபரன் தொண்டரார் கருளில் தாமரை கண் நீ இழந்த உள் தாமரை மங்கையும் நீயும் இழந்தல் போ உலகம் தொழ இருந்தருளாய் புளிங்குடி புளிங்குடி குடிந்து மரகுணமங்க இருந்தேன் வைகுந்தத்துள் நின்று தெரிந்தவன் கிந்தகங்களியாது என்னையாள் வாரணக்கருளிகசீருளமோன்னுடன் விழப்பா நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்பா பழங்கிடீர் உயிரின் பவளம் போல் கனிவாய் சிவப்பா நீ காணவாசிவப்பனை தங்குரை ஒரு நாள் தன் திருப்புரை குடி கிடந்தாய் பலமாக நேற்று நிழற்கட தடத்து காசின இமயவர் தமக்கு கணையாய் செம்மரல் மலரும் தாமரை பலன தன் திருப்புளிங்குடி கிடந்தாண்டு நான் மறைத்துலகூரா இம்மடவுலகர் காண ஒரு நாள் இறந்திடா எங்கள் எங்கள் கண்மாப்பே உலர்களல்ல இணையடி தங்களன் பாரத் தமதுகள் வளர்த்தால் வளர்த்து திறந்து போதிப்பார் திருப்புலிங்குடியாய் திருவைகுந்த துள்ளாய் தேவா எங்கள் மாஜால திதறல் ஒரு நாள் இருந்திடாய் வீத்திடங்கொண்டு எங்கள் இதனுடமிருந்திடாய் அடியாம் போத்தியாவாதே குளிர புதுமலராகத்தை பரிகாரோடு புளிங்குடியாய் கூத்தமாசுரர் குளமுதல் அறிந்த குடிவினை படைகள் குடிவினை படைகள் என்னுடைய முதே களிமையல் திருப்புலிங்குடியார் இல்லாமலர்மகள் மத்த நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை குடிவினை பிடிக்க நீ ஒரு நாள் ஊதல் வருதல் செய்ய ஊதல் வருதல் செய்துடா என்ன குறைவடல் கடைந்தவன் தன்னை மேவியன் கவர்ந்த என் பொருள் பொருடல் உலகத்துள்ளார் பெயமார் பக்கம் வல்லார்கள் ஓவதிரண்டு உலகம் போல் நடந்தார் அடின உள்ளத்தோராயிரமாய் உலகே நிலைக்க பேராயிரம் கொண்டதார் மேருடைய நாராயணா காலன் மேலிடன் நாராயணன் நங்கள் பிரான ஓராயிரமாய் உலகே நிலைக்க பேராயிரங்கொண்டதோர் மேலுடைய காரணன் மேலீடன் நாராயணன் தங்கள் விழா படைத்திடந்தான் அவனேது உண்டு விழுந்தான் அளந்தாரே அவனும் அவனம் அவனம் அவனே பத்தெல்லாமும் அறிந்தனமேத அரும்பொருள் நாள்கள் அறிந்தனவள் அரும்பொருளாக அறிய வணங்கி அறிந்தனர் நோய்களுக்கும் அறிந்தேனங்கள் போக கண்ணு பிரிந்தவர் குலாங்கள் பிறக்கும் பிறான் கண்ணன் இதுபோரே கண்டாய் தோன்றா மங்கள் இனபேதுதானை அடைவது மேலமணியார் மலர் மங்கள் அதுரற்கு வெம்பார்களுதாம் கபுகாமை உய்ய கொள்வாரங்களாம் நீளத்துள்ளது சென்னதேவர்கள் கைதொழுவாமல மிகையாத வாழ்கள் நீள் உண்ணாகத்தாய் தொழுவாரம் அமரர்கள் நாதவன் புகழ்கோ உடசீரமெல்லையிலா நடிமேல் அணிகாரணில் குருகூர் இவபத்தின் பாலர் வைகுந்த நேருதல் இலா நடிமேல் அணிகாரணில் குருகூர் இறந்தால் சிவத்தின் பாலர் வைகுந்த வேறுதல் பாமியங்கண்ணே கமலவளர்ந்தே செய்யாள் திருமார்பினில் திருமாரே சுடராழே சுரிதங்கமேந்தங்கையா உன்னை செய்யாள் திருமார்பிலே திருமாலே சுடராழி ஸ்ரீரங்கவேந்தன் ஐயா உன்னை காண கருதுமென் கண்ணே உன்னை காண கருதி என் நெஞ்சு முன்னே கொண்ட சிந்தையா நின்றயம்பர் புடிவர் கண்ணன் தான் பரியாயை நன்னால் ஒழிக நின்று நான் கூட வாழ குலைக்கின்னது போல என்னுள்ள குலைய கண்ண குண்டமெடுத்து பார்த்தாய் பிழைக்கின்றது பிழைக்கின்றதுருவன்னு உனக்காட்பட்டு நின்கண் பெருமதிகுகளன்னு பெழையே நீங்கள் செய்யும் வானவர் தானவர் கெண்ணும் அறிவதறியா அறிவாயம்மானே பிரானே பெரியானே பிரமணமன் படைத்தானே பள்ளி கொள்கின்றார் காண திருத்தாக விரித்தினே தேவர்கள் உயர கலந்தாய் நரசிங்கமலாய உருவாகிய அருள்மயங்கெல்லாம் உருவாகி நின்றார் அவனெல்லா பொருள்வாகியாரியை தேவர்கெல்லாம் கருவாகிய கண்டு கொண்டு எங்கள் கழித்து சொன்னேன் பெருமான் என்ன எனக்காரருடைய நடிகா கொடியானே நிறமுறை புள்ளின் கொடியானே உலகமளந்த தன்னை சேரார்வையல் தென்குருகோட்டடவே பத்தும் ஏதரம் வானார்தமின் தன்னை சேரார் வயல் தென்குருத்தும் வானவர்தமின் நீருங்கோவிக்கொண்டு இங்கத்தனை என்னை என் மரமிடத்தேன் மின் உயிர் பேடுகளை நீர் வரக்கூதிலேன் என்னுயிர் கூவி கொடுப்பார்க்கும் இத்தனை நீரங்கோவிக்கொண்டு இங்கத்தனை என்னையர் நலமிடத்தேன் மேல் உயிர் பேடையாளர் கண்ணபிரானை நீர் வர கோவிலேன் என்னுயர் கோவி கொடுப்பார்க்கம் வேண்டுமதன்னந்த அன்னில் வேடையால் எத்தனை நீர் அண்ணன் தேவ கரைந்தேங்குது கோவிந்தன் நல்ல ஒரு அத்தனையாமினி என்று அவன் கையில் அவன் கையில் அன்னில் வேடையால் இளம் சொல்லே உடைந்தானிலே நமம் சொல்லி நிற்கும் கேட்ட நம் கண்ணன் மாயன் வெளிப்படான் மேற்கிறல் கொள்ளேன் மே நீரும் தேவலங்கோலியாடும் மனமும் கரமும் நமக்காக ஆக்கையமாவியம் யானுடை போதையால் இந்துரத்தேதுபட இல்லை குடரேன் காட்டி இவ்வேழ்வகம் கொண்ட நன் நம்மாவி உன்ன நன்கள் நான் வளர்த்த சிறுகிலை பைதலே இங்குரல் நேமிடத்தே என் நாடுத்தாகுத்தேவாயுக்கம் வாயன் கூட்டொன்று நீங்கிய பெருமாணிக்க கண்ணன் மாயன் தங்கள்கால் காட்டும் ஒரு என்னுயிர் கதிகால் என்ன இறந்தேற்கு நீர் உயிர் மைந்தல்கால் கண்ணன் நாமமே குளறி கொண்டு பாலடி நும்மின் குரல் கண்பெருங்கண்ணன் നമ്മാവിയുണ്ടെഴ നന്ദിനാവ നമ്മോടൊന്നിനാൻ പഴനാളെ കുളാങ്കൾ പയ്യനും പയ്യകത്തത് சொல்லாயிரத்துள்ளிவை ஒன்பதோடு நோக்கம் மூலகம் தளப்பெய்தெங்கும் தலைத்த பல்லூரிக்கு அன்புவழைத்த தனக்கொருள் செய்தமாகோபன் சொல்லாயிரா துள்ளிவை ஒன்பதோடும் நோக்கம் ஒரு குலமான் உயிரின் பரமண்ணி உயிரின் பரமண்ணி திருமால் வேட்டைய இந்திரியன் தொண்டரை மாயம் நிலம் நின்றிருந்த என்னப்பன் சிறியவன் அருயிருண்டா திருவருளவன் பால எங்கள் முகந்து உருவோமாயிர உடனே உண்டான் சோலை என்னப்பன் கருவளர் வேணி எனக்கு சம்மானிக்க அங்கண்ணனுண்ட என் அதனை கண்ணார் என்ன வேட்கணையோர நினைந்து தான் உண்டான் மறுநாள் வந்து என்ன பத்தவன் எனது ஏற்பட்டது பேரிதழ் தாமரை கண் கணிவாயவர் கோயில்கள் சிங்காரமரனாக திருமூலிக்கலை துறையார் பூந்து கொடி குடக்கூத்தற்கெந்தூதாய் தேவடுமாய் கலத்துறை துறையே மனத்துறையும் துணிவார்கள் குழலார்க்கு பெண்கள் தூமணிவாய் வண்டினங்கள் பொடிமொழி கலைக்குறைய தம்மாகத்தே வைத்தார் கண்வாய் மாத்தம் தூதுரைத்தல் செப்புதிரே சுடர்வளையும் கலையே அறிவினையேந்தோள் துறந்த படர்புகழ்வான் திருமோலி களத்துறையும் கண்டு ஒரு நாளோ தூய் மாத்தம் படர்புகழ்வான் இருந்தால் எனக்கொண்டு பணி எனக்கொண்டு பணியீர்கள் இரும்புணர்வாயிரதேர்ந்து மனக்கின்பம் பரமேவ வண்டினங்கால் தும்பிகால் தின்பதில் புடைசூழ் திருமூழி களத்துறையோ புடக்கொள்காயாவேணி பூந்துழாய் என்ன கண்ணீர் ததும்பா தாம் தம்மை கொண்டாழ்ந்தார் தகவண்ணன் ஒன்றுடரை ஒளிவில்லாடி இருமொழியாளர் வந்து தொழுகோர் கடகோபன் வாய்ந்துரைத்த அழிவில்லா ஆயிரத்தி பத்தும் நோயர் திருமோடி கலைத்துறைய ஒன்றுரை ஒளிவில்லா அணிமலரை இருமொழியாளர் குருகோர் கடகோபன் வாய்ந்துரைத்த அழிவில்லா ஆயிரத்தி பத்தும் அருங்கம்பிணையாயின ஆகத்தவனே சிந்தையினார் மலர் சோழர்கள் சிந்தையினார் தமிழ் கேள்வன் வடிவேல் தொடங்க அவையாய் அவையில் புகழாவது ஓர் நாளையே எனக்குள்ளன நாளும் மீளாவடிவை பணி செய்ய புகுந்த சோலைகள் சோழ் திருளாவாய் வாழே தடங்கன் மணப்பின்ன மலர் மங்கைக்கு மண்மணந்தைக்கு உலகத்தைய கண்ணே கண்கள் உண்டே உனக்காய் ஒளிந்தேன் துரிசன்னே திருச்சோல் திருநாவாய் கொண்ட உரையின்னா என் கோவலர் கோவலாய மாவலியிடம் கொண்டாய் தேவாசுரம் செத்தவனே திருமாடே உரையின்னா என் நாரண நம்பி ஆவாவழியான் இவனன் அருள் செய்து உன் பொன்னடி கீழ் வைப்பாய் என்னை உன்னை எண்ணஞ்சா திருத்தும் தெருடாவாயன் தேவர் முனிவர் கண்ண காண்டற்கரியன் மூவர் முதல்வர் ஒரு மூலகாய் திருநாவாய் என்ன தமிழ் ஆயிரத்தி பத்தொன்பது புகழையம்மாயோன் புண்ணிய புலகலந்தோளும் கொண்டு புகலிடம் அருகிடம் தமைய மல்லிகை மலரங்களிருமாட செல்களின் மாலையும் மயக்குமாறு செக்கங்கள் மேகங்கள் சிதைக்குமாறு அமரை கண்ணனம்பான் ஆயர்களே அரியேறியம்மாயோன் புளிய புலகளும் தோலும் கொண்டு புகலிடம் அருகிழந்தமைய புகலிடம் அருகிழந்தமையுமாறு புலம்பல் மனிதன் நடாம் பலாறு பகலில் சாந்தமாள அஞ்சலம் நல்ல என்பாடையாறு எங்கமலை கிண்ண ஆயன் மாயோன் கூத்தம் வாரான் நீரந்தெண்ணுயிர்கள் കാക്കുമാരൻ ഇനമുടെ നമുകനുടനുടങ്ക ഉരുവേ കടുമിലെ ദാഹം തോന്ത് പിറന്തമ്മ ഇത്തവൈ കണ്ണൻ കൈലാസിംഗയും മായൻ വാരാൻ താമരൈ കണ്ണൻ ചെവ്വായും നീല പണിയിലും കുഴൽകളും നാണ്ടു തോളും பாவியேன் மனத்தேன் பாவியேன் மனத்தேன் இந்நீருமாட பாடுதன் பாடுதல் பாடுயாட நேபுரம் பதியும் அம்பதியுமாட பெம்மன பள்ளி அம்பள்ளியாட ஆடை தெய்வ வண்டு துதைந்த எம்பெண்மயம் பூய்தாளோ அவையின் பரமல்ல வகைகளாலோ யாவுடைய நெஞ்சமும் துணைய யாவுடைய ஆபருமானயுமாகின்றாளோ யாவடையா எந்த மனங்கள்னாளோ அவனுடைய தீங்குலநீருமாகலோ துணையெல்லாம் தோழி மாறும் எம்மேல் முன் அவனுக்கு மாய்வராளோ யாவடைய அருயர் காக்குமாறன் அவனுடைய அருள் வரும்போது அவனுடைய அருள் வரும்போகிறாள் அவருள் அருளும் அல்ல அவனருள் பெருமளமாவில் இல்லாது நிறுவனங்கள் சேர திருவாகம் கொண்டு புதுமண உகந்து கொண்டறியமான பூங்கில வாழ்ந்து கணக்கராரோ அது மணந்த கண்ணனன் கண்ணன் கல்வன் கண்ணனை குடியிலும் கோவை பண்பசஞ்சாந்தரில் பஞ்சமம் வைத்து அது மணந்தெண்ணருள் தேங்குழற்கே தேங்குழற்கே உய்யேன் தஞ்சை பேசி காட்டாய் யாதவன் அருகில் அம்மா அம்மா மாயம் வந்தது மாயம் மாயம் வந்தது மாயன் வார மாமணி புலம்ப வல்லேர் அடைந்த கோடனன் நாகல் உலருமாத கொடிய குளரும் குளருமாவர முல்லை கருமுகைகள் மல்லிகை அலம்பி வந்தாலும் ஆளோ வேளையம் விசம்பில் வெண்டலரும் ஆளோ என் சொல்லி ஒருவனின் கவனம் நீராத்தில்லா அணியிலையாசியர் மாலை பூசை அவனை விட்டவள் வளர்க்கே இறங்கி அணிவருகோ ஆயிரம் தொழிலும் கொண்டு அவனையில் தொண்டீர் அச்சொன்னமான அணியிலையாசியர் மாலை பூசை அவனை விட்டகள் வளர்க்கே இறங்கி அணிவருகோ தொடகோமன் மாலை ஆயிரத்தில் கவபதம் கொண்டு அவனையொண்டு அச்சம் நமாலை நன்னே தொழுதே மாலை நன்னே தொழுதொழுதி நாமனையடா வாழை மாலை கமலமலரிட்டே போதும் முதல் சோழ் கண்ணபுரத்து ஆளின் மேலால் அமர்ந்தான் மாலை நன்னே தொழுதொழுதி நாமனையடா காலை மாலை கமலமலரிட்டு மோதும் மயில் சோழ் திருக்கண்ணபுரத்து ஆளின் மேலால் உணர்ந்தான் எல்லாரும் மலரிட்டு நீர் இறஞ்சுவேன் எழுதேரம் மயில் திருக்கண்ணபுரம் சொல்லும் நீரேகமாய் விண்டுவாடாமலரிட்டு நீரிழந்து வாடும் பொழில் சோழ் திருக்கண்ணபுர தண்டவானன் அமரர் பெருமானை திருக்கண்ணபுரம் தாழ்ந்த பெருமான் சரணமாக தனதாலுடைந்தார்க்கெல்லாம் மனமானால் வைகுந்தன் கொடுக்கும் சோழ் திருக்கண்ணபுர தரணியாளன் தனதன்பர் கண்பாக தனதாலுடைந்தார்க்கெல்லாம் செம்பனாகத்து இந்த மதில் சோழ் திருக்கண்ணபுர தன்பன் அன்சாரா என என்று அவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்தாலியானை அடைந்தார் கல்லல் இல்லையேழல் என என்குரை சொல்ல பாடுசாரா ஆயிரத்துணை பந்தம் பாடியாடி வினரத்தர வேண்டுவே அரணேடு குருச்சடகாரணமிழ் ஆயிரத்துணை பந்தம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு நின்றோள் மணிவண்ணா சேவடி செவ்வியரு காப்பு அடியோ ஓடும் நின்றோடும் பிரிவெண்ணி ஆயிரம் பல்லாண்டு மணிவாயின் வாழ்கின்ற மங்கையும் வளத்துறையும் சுடராழியும் முழங்கும் रामानुजारिव्याज्ञामर्धरामभिवर्धरा रामानुजारिव्याज्ञा प्रतिभाजुलमज्वलाभिने भूयात् सायुलोकैरैषणे श्रीमन् श्रीरङ्गश्रियमनुमत्रवामनुदिनं संवर्धय श्रीमन् श्रीरङ्गश्रियमनुमत्रवामनुदिनं संवर्धय नमः श्रीशैलाताय कुन्दे नगरजन्मने प्रसादप्रपरमप्राप्य कैङ्कर्यधारिणे श्रीशैलशयापात्रम् வாழும் வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாளவா முனியே இன்னும் now.